الرجيم ان الله مع الذين اتقوا والذين هم محسنون அருளாளன் அன்புடையோர் அம்மாவுடைய திருநாமத்தால் இந்த புத்துபாத்திர சங்கத்தை ஆரம்பம் செய்தது அகலங்களை படைத்து பரிபாலித்து பிரச்சித்து காப்பாற்றுகின்ற அம்மாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் பலவாக்கும் சலாமும் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி அவர்கள் மீது அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அண்ணாவை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீது உண்டாவதாக அம்மாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அம்மாவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டத்திட்ட நிலையில் வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன் அப்பாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே தீன் என்றால் என்ன தீன்தார் என்றால் யார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் இந்த கேள்விக்கு வித்தியாசமான பல விளக்கங்களை பலர் சொல்வார்கள் அந்த எல்லா விளக்கங்களும் பொருத்தமான விளக்கங்களாகவும் குறைகளாகவும் இருக்க முடியும் ஒரு கண்ணோட்டத்திலே தீன் என்றால் நல்லுறவு பேடுவது என்றால் நல்லுறவு பேடுவது தீன்தாரி என்றால் நல்லுறவு பேணுபவர் என்று சொன்னால் அது பிழையாக இருக்க மாட்டார் யாரோடு நல்லுறவு பேணப்பட வேண்டும் இந்த கேள்விக்கு நமது மார்க்கம் பதில் மார்க்கம் என்றால் நல்லுறவு பேணுவது மார்க்கத்தை பின்பற்றுவோர் என்றால் அவர் நல்லுறவு பேணக்கூடிய மனிதர் யாரோடு நல்லுறவு பேணுவது ஒரு பக்கம் படைத்த காலிற்கான அப்பாவோடு நல்லுறவு பேணுவது மறுபக்கம் அவனுடைய கருத்துகளோடு படைப்புகளோடு அடியார்களோடு நல்லுறவு பேணுவது ஒரு பக்கம் காலிக்குடனான நல்லுறவு மறுபக்கம் மகளுக்களுடனான நல்லுறவு ஒரு பக்கம் அவ்வாவுடனான நல்லுறவு மறுபக்கம் அவனது அடியார்கள் மனிதர்களுடனான நல்லுறவு இந்த நல்லுறவை பேருவதில் தான் எமது தீனுடைய வாழ்க்கையை வெற்றி தங்கியிருக்கிறது என்று சொன்னால் அது பிழையாக மாட்டார் ஆர்பகாரமாக தீனுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது சொல்வார்கள் தீன் என்றால் என்ன அப்துமால் அப்துமால் அப்பாவோடு உண்மையாக நடந்து கொள்வதும் அவனுடைய பண்புகளோடு படைப்புகளோடு பண்பாடாக நடந்து கொள்வது இதுதான் தீன் ஒரு பக்கம் அல்லாவுடன் உண்மையாக நடந்து கொள்வது மறுபக்கம் அவரது படைப்புகளோடு பண்பாடாக நடந்து கொள்வது இப்படி சொல்வார்கள் யார் தீண்டார்கள் என்றால் ஹக்கான அப்பாவை அறிந்து அவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவார்கள் அவனது படைப்புகளோடு அன்பாக பண்பாக அவர்கள் மதிப்புகளை அரவணைத்து நடந்து கொள்வார்கள் அது குரானுடைய பாட்டையை சொல்வதாக இருந்தால் அப்பா யாரோ இருக்கிறான் தெரியுமா அவனை அஞ்சி நடந்து அவனுடைய அடியார்களுக்கு அடுத்த மனிதர்களுக்கு நன்மை உபகாரம் செய்வதோடும் அல்லா இருக்கிறார் நடந்து கொள்வது மறுபக்கம் அவனது அடியார்களுக்கு மனிதர்களுக்கு நன்மை செய்வது உபகாரம் செய்வது இதுதான் மார்க்கம் இதுதான் இந்த விஷயத்தில் யார் ஒழுங்காக நடந்து கொள்கிறாரோ நல்லுறவை யார் பேணுகிறாரோ யார் நல்லுறவு பாராட்டுகிறாரோ அப்பாவோடும் அடியார்களோடும் மக்களுக்கோடும் இவர்கள் தான் உண்மையான தீண்டாளிகள் சாதாரண பாட்டை சொல்வதாக இருந்தால் உண்மையான என்று அழைக்கப்படுகிற அவ்வாவுக்குள்ள கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார் மறுபக்கம் என்று வழங்கப்படுகிற அடுத்த மனிதனுக்குள்ள கடமைகளை சீராக சிறப்பாக நிறைவேற்றுவார் சூரத்தில் அஜிரே அல்லா எங்களை விரித்து சொல்கிறான் ஆமன் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ருக்கு செய்யுங்கள் இருக்காங்க செய்யுங்கள் வாபது ரப்பக்கும் ருக்கு சுஜூ செய்து உங்களது ரப்புக்கு இவாது செய்யுங்கள் மறுபக்கம் அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரு பக்கம் அல்லாவுக்குள்ள கடமைகள் மறுபக்கம் அடுத்த மனிதர்களுக்கு அல்லாவுடைய அடியார்களுக்கு நன்மை செய்தல் அல்லா ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற அறிவு ஆற்றல் திறமை இவற்றை வைத்து உச்ச நிலையில் மேக்சிமமாக அடுத்த மனிதர்களுக்கு நன்மை செய்வது இதுதான் நல்லுறவு பாராட்டுவது நன்மை செய்வது இதுதான் வெற்றிக்கான வழி என்று அந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் எனவே அல்லாவுடைய நடிகார்களே இஸ்லாமிய சகோதரே தீன் என்றால் நல்லுறவு பாராட்டுவது அத்தீன் அல் என்று சொல்வார்கள் தீன் என்று சொன்னாலே முகாமலா அல்லாவுடனான முகாமலா அடியார்களுடனான முகாமலா அல்லாவுடனான உறவு நல்லுறவு அவங்க அடியார்களுடனான உறவு நல்லுறவு ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாவுடன் நானும் நீங்களும் நல்லுறவு பாராட்ட வேண்டும் தொழுகை மூலமாக நோன்பு மூலமாக சிலாவத்தில் குரான் மூலமாக வணக்க வழிபாடுகளில் கிரியைகள் ஈடுபடுவதன் மூலமாக அல்லாவோடு நாம் நல்லுறவு பாராட்ட வேண்டும் காலிலிருந்து மாலை வரை அல்லாவுடன் நல்லுறவு பாராட்ட வேண்டும் ஒரு மூமின் கண் விழித்தவுடன் அல்லாவோடு தான் பேசுகிறார் الحمد அல்லாஹ் பேசுகிறார் நான் கவுண்டாக இருந்தேன் தூக்கம் என்பது ஒரு மரணம் அதனை தொடர்ந்து எனக்கு உயிரை தந்த ஹயாத்தை தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் உனக்கே எல்லா புகழும் அல்லாவோடு உரையாடுகிறான் அதனை தொடர்ந்து கழிவறைக்கு செல்கிறான் அல்லாவுக்கு ஆவுதிக்கின்ற சபாய் எல்லா தீமைகளிலிருந்தும் தீங்கான சக்திகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாவோடு உரையாடுகிறான் பிறகு கழிவறை வெளியே வருகிறான் குரான வாகனத்தில் ஏறுகிறான் உண்மையில் இந்த வாகனத்தை ஓட்டுகிற சக்தி எனக்கு இதனை எனக்கு கட்டுப்படுத்தி தந்த வசப்படுத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை புகழ்கிறான் அல்லாவோடு உறவாடுகிறான் உரையாடுகிறான் அல்லாவோடு உறவை அவன் வைத்துக் கொள்கிறான் பிறகு வாகனத்தில் இறங்குகிறான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ஜிம்மி முன்சலம் முபாரக்கன் நான் இந்த இடத்திலே இறங்குகிறேன் இது வரக்கத்தான ஒரு இடமாக அமைய வேண்டும் இன்றைய இந்த பயணம் இன்றைய இந்த பணி எல்லா வகையிலும் எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று அம்மா எடுத்து பேசுகிறான் இப்படி ஒரு உரை அடியான் இருபத்தி நான்கு மணி நேரம் அப்பாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறான் பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆனால் கவலையான விஷயம் இந்த காலத்து மண்டல்களோடு காலிக்கான அல்லாவோடு பேசுவதற்கு இல்லை ஆனால் மக்களுக்கோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் டிஸ்பான் போடு கூடாக பேசிக் சோசியல் மீடியா கூடாக பேசிக் தொலைபேசியை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் காலிக்கோடு உரையாடுவதற்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிற நேரத்தில் கூட பலர் மக்களும் கலந்துரையாடி கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் உண்மையில் நாங்கள் எமது ஆன்மீக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கல்குகளோடு உரையாடுவதை விட காலத்தோடு அதிகமாக உரையாட கூடாக அம்மாவோடு மிகவும் ஆரோக்கியமாக அந்த வகையிலே தீன் என்றால் நல்லுறவு பாராட்டுவது ஒரு பக்கம் காலிப்பான அல்லாவோடு நல்லுறவு பாராட்டுவது மறுபக்கம் அல்லாவுடைய படைப்புகளோடு நல்லுறவு பாராட்டுவது அந்த வகையிலே அல்லாவுக்கு அடுத்த நிலையில் நாம் யாரோடு நல்லுறவு பாராட்ட வேண்டும் நமது மார்க்கம் நமக்கு சொல்கிற வழிகாட்டல் காலுக்கான அல்லாவை அடுத்த நிலையில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்லுறவு பாராட்ட வேண்டியது தனது பெற்றோர் தன்னுடைய தாயோ தன்னுடைய தந்தையோ அடுத்த நிலையில் துறை நம்பிக்கைக்கு அடுத்த நிலையில் போர்வை தொழிலுக்கு அடுத்த நிலையில் நமது தீனிலே முக்கியத்துவம் பெறுகிற அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் பெற்றோரை மதிப்பது அவர்களை அரவணைப்பது ஆதரிப்பது அவர்களுக்கு உதவி செய்வது உபகாரம் சிறுக்குக்கு அடுத்த நிலையில் அல்லாவுக்கு இணை வைப்பதற்கு அடுத்த நிலையில் நமது மார்க்கத்திலே பாரதூரமான ஒரு பாவம் குற்றம் இருக்கும் என்றால் அதுதான் பெற்றோரை அவமதிப்பது புறக்கணிப்பது அவர்களை நோவிப்பது அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறது பெற்றோர்கள் நல்லுறவு பாராட்டு அடுத்த நிலையிலே பிள்ளைகளுடனான நல்லுறவு சுகாதாரா மார்க்கம் என்றாலே நல்லுறவு பாராட்டுவதுதான் குடும்பத்தோடு மறுபக்கம் அவருடைய படிப்புகளோடு குழந்தைகளோடு நல்லுறவு பாராட்டுவது ஒரு நாள் தன்னுடைய தேர பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அள்ளி விடுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அல் அப்பாபின் என்று நாட்டுக்கு ஒரு அறிவு வருகிறார் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னார் அல்லாவுடைய வசூலே எனக்கு பத்துக்கு மேல் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளையோடு கூட நான் இப்படி கொஞ்சி விளையாடியதில்லை அவருக்கு முத்தமிட்டதே இல்லை அண்ணாவுடைய வசூலே என்று சொன்ன போது அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் அன்பு அல்லாவுடைய அன்பு கிடைக்காது அல்லாஹ் அன்பை அருளை எடுத்து நான் என்ன செய்ய முடியும் என்று அந்த மனிதனை பார்த்து கண்டித்ததை பார்க்கிறோம் பெற்றோருடனான நல்லுறவு பிள்ளைகளுடனான நல்லுறவு அடுத்ததாக உற்றார் உறவினருடனான நல்லுறவு இனவர்க்கங்களுடனான நல்லுறவு பேணப்பட வேண்டும் இது மார்க்கம் அல்லாவோட நல்லுறவு பெற்றோரோடு நல்லுறவு பிள்ளைகளோடு நல்லுறவு உற்றார் உறவினருடனான நல்லுறவு குறிப்பாக கொழும்பு போன்ற நகரங்களில் தலைநகரத்தில் வாழ்கின்ற பெரும்பாலானவர்கள் பொருளை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் நாட்டின் பல பாகங்களிலிருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் ஆனால் பொருளில் வந்து குடியேறி தொழில் பார்த்து குடும்பமாக மாறி காலப்போக்கிலே தமது குடும்ப உறவுகளை மறந்து விடுகிறார்கள் நிலபந்துக்களை மறந்து விடுகிறார்கள் இரத்த உறவை மறந்து விடுகிறார்கள் இந்த இந்த இயந்திர வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை பணத்தை தேடி பணத்தை தேடி வாழ்வாதாரத்தை தேடி ஓடுகின்ற இந்த பயங்கர ஓட்டத்திலே பந்துக்களை மறந்து விடுகிறார்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது பெற்றோர் ஓரளவு தேடுகிறார்கள் பிள்ளைகளுக்கோ யார் நமது உறவு எந்த பந்தம் என்பதை தெரியாமல் போகிற ஒரு ஆபத்தான பார்க்கிறோம் அல்லாவுடைய இஸ்லாமிய சகோதரே தீன் என்றால் நல்லுறவு பாராட்டுவது ஒரு பக்கம் அல்லாவுடனான நல்லுறவு அடுத்த பக்கம் படைப்புகளுடனான நல்லுறவு இந்த படைப்புகளுடனான நல்லுறவிலே மிக முக்கியமாக நானும் நீங்களும் இங்கு பேர தவறுகின்ற ஒரு நல்லுறவு தான் இளவஞ்சிகளுடனான நல்லுறவு பெற்றோருடனான நல்லுறவை ஓரளவு பேணினாலும் பிள்ளைகளுடனான உறவை பேணுவதில் வெளிப்பாக இருந்தாலும் இனபந்துக்களை உற்றார் உறவுகளை பேணுவதை எவ்வளவு நாம் எதிர்பார்க்கிறோம் இனபந்துக்களை பேணுவது அவர்களுடன் உறவு பாராட்டுவது அவர்களுடன் உறவை வளர்த்துக் கொள்வது ஈமானுடைய வெளிப்பாடு சொன்னார்கள் من كان يؤمن بالله இருக்கிறாரோ அவர் தனது இளவஞ்சுக்களை சேர்த்து நடக்கட்டும் பாப்பாவுடைய உறவுகள் உப்மாவுடைய உறவுகள் மனைவியுடைய உறவுகள் கணவனுடைய உறவுகள் சாட்சி சாட்சியா உறவு மாமா உறவு பெரியப்பா உறவு மச்சான் உறவு இந்த உறவு எதை பேர் நடக்கட்டும் அவ்வாறு பேர் நடப்பது ஈமான் உடைய வெளிப்பாடு ஆரோக்கியமான ஈமானுடைய வெளிப்பாடு தீன் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லலாம் சொல்கிறார்கள் இலபந்துத்துவம் சொல்வதாக அதிலே பார்க்கிறோம் மண் வக்கலனி வக்கலபுல்லா உமன் கபானி கபாவுல்லா இலபந்துத்துவம் என்ற எண்ணை யார் சேர்த்து நடக்கிறாரோ அவரை அல்லாவும் சேர்த்து நடப்பான் இலபந்துத்துவம் என்ற எண்ணை இரத்த பந்தம் என்ற எண்ணை யார் முறித்து நடக்கிறாரோ அவருடனான உறவை அல்லாவும் ஒழித்துக் கொள்கிறார் என்று அதிசிலே பார்க்கிறோம் இலபந்துத்துவம் சொல்வதாக சிலேடையாக இது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லே இஸ்லாமிய சகோதரர்களே எனது வருமானத்திலே வரக்கத்து வேண்டுமா ஆய்விலே வரக்கத்து வேண்டுமா பொதுவாக வருமானம் கிடைக்க வேண்டும் அதிகமாக கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் வருமானம் வேண்டும் வருமானத்தில் வரக்கத்து வேண்டும் என்று இருந்தார் ஆயுள் வேண்டும் ஆரோக்கியத்தோடு கூடிய நீண்ட ஆயுள் வேண்டும் என்றிருந்தால் அதுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டலை தருகிறார்கள் பதிவாக இருக்கிற அதிர்ச்சி யார் தன்னுடைய வருமானத்தில் அபிவிருத்தி வேண்டும் வளர்ச்சி வேண்டும் வரட்ட வேண்டும் தன்னுடைய ஆய்விலே விருத்தி வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு அந்த இனத்திற்கு தன்னுடைய தன்னுடைய ரத்த உறவுகளை ஒருவர் அனுசரிக்கிறாரோ ஆதரிக்கிறாரோ அரவணைக்கிறாரோ சேர்ந்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு அல்லா அவருடைய வருமானத்தில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் மறுபக்கம் அவருடைய உடலின் ஆரோக்கியத்தை கொடுப்பான் மீது ஆனால் பலருடைய மனப்பதிவு இனபந்துக்களே சேர்ந்து நடந்தார் உறவுகளை தேடி போனால் தேடி தேடி உறவு கொண்டாடினால் அதனால் ரெண்டு வகையான விளைவுகள் ஒன்று வருமானத்தில் மண் விழும் துண்டு விழும் மறுபக்கம் உடல் ஆரோக்கியமும் கற்று விடும் ஆயிலும் கட்டையாகிவிடும் என்ற ஒரு பார்வைதான் இருக்கிறது நான் சிறிய காலத்திலே எமது மூதாதர்கள் வீடுகளை கட்டிய போது பெரிய வீடுகளை கட்டினார்கள் வீடுகளை பெரிதாக கட்டி வாயில்களையும் வாசல்களையும் பெரிய வாசல்களாக வைத்தார்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் உறவுகளே வாருங்கள் இளவந்துக்களே வாருங்கள் சுத்தத்தாரே வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பது போல்தான் அவருடைய வீடு அந்த அவருடைய கட்டமைப்பு கட்டிட ஒழுங்கு இருக்கு ஆனால் இங்கு பெரிய வீடுகளை கட்டி சிறிய கதவுகளை வைத்திருக்கிறார்கள் வீட்டை சூழ சுவர் மதில்களை எழுப்பியிருக்கிறார்கள் அந்த மதிலுக்கு பெரிய கனவு வைத்திருக்கிறார்கள் அதை மூடி வைத்திருக்கிறார்கள் கூடாக்குறைக்கு நாய்கள் உண்டு எச்சரிக்கை என்று மகாதையும் கொண்டிருக்கிறார்கள் வல்லங்கே பிரவேசம் கண்ட இங்கு மனிதர்கள் அல்ல வாழ்பவர்கள் இங்கு இருப்பவர்கள் நாய்கள் எனவே கவனமாக நீங்கள் வந்து விடாதீர்கள் ஒரு சிறிய பொட்டலை வைத்து ஒரு கண்ணாடி வைத்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக பாதுகாப்புக்கான ஒழுங்காக இருக்கலாம் அதை நாம் பிழை என்று சொல்ல முடியாது ஆனால் உறவுகள் வந்துவிடக் கூடாது வருவதெல்லாம் வீட்டுக்கு வருகிறார்கள் பெரிய குத்து வருகிறார்களா வருகிறார்களா பாராட்டி கொண்டு வருகிறார்களா ஆழமாக நம்புங்கள் உறுதியாக நம்புங்கள் உங்களது வீட்டை நோக்கி ரிசுக்கு வருகிறது உங்களது வருகிறது உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் வருகிறது காட்டுகிறது நீண்ட ஆயுளுக்கான ஆரோக்கியமான அதை கூறி அது அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை அரவணையுங்கள் அனுசரியுங்கள் ஆதரியுங்கள் நிச்சயமாக நல்ல விளைவுகளை கண்டுகொள்வீர்கள் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு தீன் என்றால் நல்லுறவு பாராட்டுவது அந்த வகையில் இடபந்திருப்பதோடு நல்லுறவு பாராட்டுவது சகோதரே சொர்க்கம் செல்வதற்கும் வழி இடபந்துக்களை அரவணைப்பது சொல்லலாம் சொன்னார்கள் அதிகமாக கலாம் சொல்லுங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடங்கள் மன்னர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது நடு நெத்தியில் எழுப்பி நின்று வணங்குங்கள் சதுகுழு அல் ஜென்னலாம் நீங்கள் கலாமத்தாக சூழல் நுழைவீர்கள் சுகாரல்லாம் எப்படி எப்படி அல்லாவுடனான அடுத்த மனிதர்களுடனான உறவும் இந்த அதிசலே இணைக்கப்பட்டிருக்கிறது தெரிவிப்பார்கள் நீங்கள் கலாம் சொல்லுங்கள் அடுத்த மனிதர்களை சந்தோஷப்படுத்துங்கள் எவரோடும் முரண்படாதீர்கள் முட்டாதீர்கள் மோகாதீர்கள் அதிகமா கலாம் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது இனபந்தத்திலே சேர்ந்து நடக்கிறது மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நடுவுக்கீழ் எழும்பி அல்லாஹுவே நின்று வணங்குங்கள் நீங்கள் சலாமத்தாக சூழல் முடிவீர்கள் என்று சொல்கிறார்கள் சொல்லலாம் சொல்லுங்கள் சகோதரே இனபந்திகளை சேர்த்து நடப்பது என்பது அந்த அளவு தூரம் நம்ம தீனை பொறுத்தவரையிலே முக்கியத்துவம் மறுபக்கம் இனபந்துக்களை சிந்தித்து நடப்பது அவர்கள் ஏழைகள் படிப்பறிவில்லாதவர்கள் சொல்லை அவர்களால் தலையிடி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுகிறார்கள் உதவி கேட்கிறார்கள் காட்பணம் கேட்கிறார்கள் வந்தவர்கள் நின்று விடுகிறார்கள் ஒவ்வொரு சாப்பாடு போதாவது இரண்டாம் பேரை சாப்பாட்டுக்கு நிற்கிறார்கள் வீட்டில் இடமில்லை பிள்ளைகளுக்கோ தொல்லை மனைவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை எனவே இனபந்துக்களை துண்டித்து நடந்து கொள்வதுதான் இந்த காலத்தை பொறுத்தவரையிலே பொருத்தமாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டிலே இருப்போர்களுக்கு குறித்துள்ள எச்சரிக்கைகளை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நிலைப்படுத்துகிறோம் அம்மாவுக்காலா மூன்று இடங்களிலே இனபந்துக்களை நிறுத்தி ஒதுக்கி வாழ்வுகளை லான செய்திருக்கிறார் கேட்பிருக்கிறார் அவர்களே அல்லாவுடைய நல்லா ஒரு மணி நோடு கூடுறாங்க அலி ரவி அவர்கள் தன்னுடைய மகன் முஸ்தை ரவி அல்லாஹன்களை அழைத்து அருமை மகனே இந்த மனிதனோடு நீ தொடர்பு வைத்துக் கொள்ளாதே இவன் குரானிலே மூன்று இடங்களிலே தவிர்க்கப்பட்டவர் அதாவது இனவந்து தொடர்பு இரத்த உறவை முறித்துக் கொண்டு வாழ்கிற தவிக்கப்பட்ட தானே செய்யப்பட்ட இந்த மனிதனோடு உனக்கு உறவு வேண்டாம் என்று அது அவர்கள் தலைமகன் ஹுசைன் ரவி அல்லாஹர்களை காட்டுகிறார் குரான் இனவந்துக்களை துண்டித்து வாழ்கிற மனிதனை பார்த்து பெரும் பாவி என்று சொல்கிறது மிகப்பெரிய நஷ்டவாதி என்று சொல்கிறது மருந்தைக்கு முன்னால் குடும்ப உறவை ரத்த உறவை நானாமாருடனான உறவை தம்பிமாருடனான உறவை தாத்தா தங்கச்சிமாருடனான உறவை பெரியப்பா பெரியம்மாருடனான உறவை மனைவியுடைய குடும்பத்துடனான உறவை கணவனுடைய குடும்பத்திற்கான உறவை மகனுடைய குடும்பத்தினருடனான உறவை மக்களுடைய குடும்பத்தினருடனான உறவை முடித்துக் கொண்டு துண்டித்துக் கொண்டு வாழ்கிற மனிதனுக்கு மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே தண்டனை இருக்கிறது என்று நமது மாற்றம் அது மாத்திரமல்ல குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்த மனிதர் இவ்வளவு பெரிய ஆவிதாக நாட்டிக்காக இருந்தாலும் அவர் நரகம் நுழைவார் என்று சம்பந்தமாக எச்சரிக்கிறார்கள் எல்லா ஏற்பொருள் என்ன பதிவாக இருக்கிறார்கள் அவர்களுடன் நான் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாமல் இருக்கலாம் யாரெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்களோ அயலவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு நல்லுறவு பாராட்டுவது மார்க்கம் சொல்லுங்கள் யார் அல்லாவுக்கு மறுமையினாலே நம்பக்கூடியவராக ஈமான் இருக்கிறாரோ அவர் அன்பை அயலவரை கௌரவிக்கட்டும் அவர்களை மதித்து நடக்கட்டும் அவர்களை அரவணைக்கட்டும் என்று சொல்கிறார்கள் சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்ன அதை நீங்கள் நினைவு நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் பூமி நல்ல அம்மாவின் சத்தியமாக அவன் பூமி நல்ல பூமியிலே அல்ல சகாபாக்கள் அவ்வளோ மீது சத்தியமாக அவனே ஏமாற்றிலாதவன் மார்க்கம் அத்தீனல் முகாமலா மார்க்கம் என்றாலே health relationship good relationship maintaining health relationship with every one ஒவ்வொருவரோடும் நல்லுறவு போராடுவதுதான் மார்க்கம் ஒரு பக்கம் காடுக்கான அல்லாவோடு மறுபக்கம் அவனது அடியார்களோடு மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டுவது அடுத்ததாக அல்லாவுடைய அடியார்களே இஸ்லாமிய சகோதரே மாற்றம் என்றால் நல்லுறவு பாராட்டுவது என்ற வகையில் பெற்றோரோடு நல்லுறவு பாராட்டுவது பிள்ளைகளோடு நல்லுறவு பாராட்டுவது இளவந்துக்களோடு நல்லுறவு பாராட்டுவது அண்டை அயலவரோடு நல்லுறவு பாராட்டுவது நமது சமூகத்தோடு முஸ்லிம் சமூகத்தோடு நல்லுறவு சகோதர என்று ஒரு அடுத்த ஒரு கட்டடத்தை போல கட்டடத்தின் ஒரு பகுதி அடுத்த பகுதிக்கு பல மட்டும் இவ்வாறு இறுக்கமாக நெருக்கமாக உழைக்கின்ற எழுதுகிறார் ஆனால் ஒரு அவர்கள் ஒரு கட்டடத்தை ஒரு அணியாக நிற்க ஒரு அல்லாவுடைய பாதை உழைக்க வேண்டும் அல்லா அல்லாஹ் அடியார்களே இஸ்லாமிய சகோதரே இந்த நல்லுறவு முஸ்லிம் உண்மத்தில் இன்று பேடப்படுகிறதா மாற்றத்தின் பேரால் அரசியலின் பேரால் மொழியின் பேரால் பிரதேசத்தின் பேரால் எத்தனை எத்தனை பேரால் முஸ்லிம் உம்மா உலகளாவிய முஸ்லிம் உம்மா பிராந்தியத்திலே வாழ்கிற முஸ்லிம் சமூகங்கள் நம் நாட்டிலே வாழ்கிற முஸ்லிம் சமூகம் இருந்து பிளவுபட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் மாற்றம் கல்லூரி சந்தேகத்தை தப்பு ஆனால் உள்ளங்கள் எப்படி திருந்து காணப்படுகின்றன என்ற அவலத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை முரண்பாடுகள் பாரம்பரிய முரண்பாடுகள் எத்தனை நமக்கு மத்தியிலே பிளவையும் பிரிவினையையும் விரைத்துக் கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்க்கிறோம் தவறுகளே அல்லாவுடைய நல்லடியார்களே எமது கால்கள் ஒரு ஜமாத்தில் இருக்கிறார் ஒரு தலைக்கத்தில் இருக்கலாம் ஒரு அமைப்பில் இருக்கலாம் ஒரு போட்டியில் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய மூன்றுடைய கண்களும் உள்ளத்தில் இருக்க வேண்டும் கனிமா சொன்ன உள்ளத்தில் இருக்க வேண்டும் எந்த ஜமாத்தாக எந்த தனிக்கத்தாக எந்த அமைப்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு மூவின் உம்மத்திற்கு பார்வையை கொண்டவனாக இருக்கிறது எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்த அமைப்பை சேர்ந்தவர்களே அடுத்த ஜமாத்தை சேர்ந்தவர்களே அடுத்த தனிக்காவை சேர்ந்தவர்களே எதோடு முரண்படுகிற போக்கை சேர்ந்தவர்களை இருக்கும் வரை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் வணக்க வழிபாடுகள் இருப்பவர்களாக சூரிய திருப்தியை பெற வேண்டும் என்ற இருக்கும் வரை சுவனம் அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கும் வரை அவர்களோடு முரண்பட முத்த போத சண்டையிட அவர்களை தாட குறை கூற எனக்கு எந்த அனுமதி சமூகத்தோடு நல்லுறவு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இது மிக முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இன்றைய முஸ்லிம் உலகின் அவர்களுக்கு என்ன காரணம் மண்டு வளம் இருக்கிறது நீர் வளம் இருக்கிறது நில வளம் இருக்கிறது இயற்கை வளங்கள் இருக்கின்றன எல்லாம் கொட்டி கிடக்கின்றன உலகத்திலே இப்போது முஸ்லிம்களுடைய தனத்தொகை நூற்று எண்பது கோடி அறுபத்தைந்து மேற்பட்ட நாடுகள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள் மிகப்பெரிய மனித வளத்தையும் நிலவளத்தையும் வளத்தையும் இயற்கை வளங்களையும் நிறைவாக கொண்ட ஒரு உண்மன் என்று எந்த அளவு தூரம் அவலங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கான காரணம் என்ன அடிப்படையான காரணம் நல்லுறவு பேர தவறிவிட்டோம் நல்லுறவு பேர தவறிவிட்டோம் முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலே முரண்பாடு முஸ்லிம் அமைப்போருக்கு மத்தியில் முரண்பாடு முஸ்லிம் நிறுவனங்களுக்கு மத்தியில் முரண்பாடு எல்லா மட்டங்களிலும் முரண்பாட்டை வளர்த்திருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட வேண்டாம் சர்ச்சை பெற வேண்டாம் நீங்கள் சண்டை போட்டால் பட்டால் நிச்சயமாக வலியினம் அடைந்து தோல்வி காட்டீர்கள் என்று அம்மா அல்புரானை அடுத்த திருத்தமாக குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவை வைத்துக் கொண்டு இவ்வளவு பயங்கரமாக மார்க்கத்தின் பெயரால் முரண்படுகிறார்கள் சண்டை போடுகிறார்கள் ஒருவரை ஒருவர் வழிகேடர் என்று சொல்லி பட்டம் சுட்டிக் கொள்கிறார்கள் இதற்கு பேர் மார்க்கம் இதற்கு பேர் தகுவா இதற்கு பேர் தம்பியா இதற்கு பேர் தல்கியா இதற்கு பேர் சமூக புனர் நிர்மாண பணி இது சமூக புனர் நிர்மாண பணி அல்ல சமூகத்தை அழிக்கிற பணி அம்மாவுக்கான ஒரு நாடும் இத்தகைய பணிகளை ஏற்றி அங்கீகரிக்க மாட்டார் நமது சொல்லால் வார்த்தையால் ஒரு வசனத்தால் இந்த சமூகத்திலே உண்மத்திலே உண்மத்திலே ஒரு முரண்பாடு வந்துவிடக்கூடாது பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பது இது விழிப்பாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய நடிகார்களே குறிப்பாக சிறுபான்மையாக வாழ்கின்ற ஒரு நாட்டிலே சிறுபான்மை என்ற காரணத்தினால் நமக்கு பலீனமானவர்கள் சோதா குறைக்கிறவர்கள் தங்களுக்கு மத்தியில் பிளவுபட்டால் பிரிந்து நின்றால் முரண்பட்டால் மார்க்கத்தின் பேரால் அரசியல் பேரால் மற்றொரு பேரால் இன்னொரு பேரால் முரண்பட்டால் இன்னும் படையிடம் அடைந்து விடுவார்கள் நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருந்தாலும் ஒற்றுமையாக ஐக்கியமாக இருந்தால் ஒரு உண்மத்து பார்வையோடு இருந்தால் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டால் முரண்பாட்டில் உடன்பாடு கண்டால் குறைந்தபட்சம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி எந்த நிலைக்கு நாங்கள் நமக்கு மத்தியில் முதலாவது வந்தால் நிச்சயமாக நாங்கள் சிறுபான்மை சமூகமாக இருந்தால் பலமான சமூகமாக மாறுவோம் முதலாவது காரணம் துறை இரண்டாவது காரணம் அல்லாவுடைய அருள் எப்போது ஜமாத்தோடு இருக்கிறது முஸ்லிம்கள் ஒன்றாக ஐக்கியமாக ஒற்றுமையாக இருந்தார் அல்லாவுடைய நீர் என்பது நல்லுறவு ஒரு பக்கம் அல்லாவுடைய நல்லுறவு மறுபக்கம் அடியார்களுடன் நல்லுறவு இந்த வகையில் இறுதியாக நாங்கள் முஸ்லிம் சமூகத்தோடு நல்லுறவு பாராட்டுவது போல எல்லா சமூகங்களோடும் நல்லுறவு பாராட்டலாம் لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروا وتقسطوا اليه ان الله يحب المقسطين இந்த குரான் என்ன சொல்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உங்களோடு போராடாத உங்களோடு யுத்தம் செய்யாத நீங்கள் வாழ்ந்த இடத்தில் உங்களை வெளியேற்றாத முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் அவர்களோடு நீதியாக நேர்மையாக நியாயமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அல்லா இதை விரும்புகிறான் இந்த என்று குரானிலே சூரா முன்னாவிலே குரான் அழுத்தத்திருக்கிறதாக சொல்லுகிறார் மதீனா மதீனா மதீனா சாசனம் சகோதரே அல்லாவுடைய அழியாக்களே இந்த விஷயத்தை சற்று கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதீனாவுக்கு சென்றவுடன் அங்கே இருந்து யூதர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவருடனும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் ஒரு சாசனத்தை அமைத்தார்கள் இது மதீனா சாசனம் என்று வழங்கப்படுகிறது இந்த மதீனா சாசனத்திலே எல்லாமாக ஐம்பத்தி ரெண்டு சரத்துகள் இடம்பெற்றுள்ளன மதீனா சாசனத்தை இப்போது நீங்கள் வழங்கலாம் ஐம்பத்தி ரெண்டு சரத்துகளிலே இருபத்தைந்து சரத்துகள் முஸ்லீம்களோடு சம்பந்தப்பட்டவை இருபத்தி ஏழு சரத்துகள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு சம்பந்தப்பட்டவை எப்படி அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எப்படி எல்லோரும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் எப்படி எல்லோருக்கும் மத சுதந்திரம் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் எப்படி ஒவ்வொரு தனிமனித வகையில் தனது சேவைக்கு தானே பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற வகையிலே எல்லாமாக ஐம்பத்தி இரண்டு சரத்துகள் உலகிலே முதலாவதாக வரையப்பட்ட மனித உரிமை சாசனம் இது உலகிலே முதலாவதாக வரையப்பட்ட சமூக நல்லிணக்க சாசனம் இது இன்று பேசப்படுகிற human right good citizenship good governance social cohesion peaceful coexistence என்றெல்லாம் எத்தனை காமனை சில சொற்சிரமங்களை வாழ்க்கை ஜாலங்களை அள்ளி உதிர்ந்து விட்டு வீசி விட்டு சமூகத்திலே மனித இனத்திலே நாட்டிலே துவேஷத்தை விளைக்கிறார்களே அவர்களை பார்த்துக் கொள்கிறோம் அல்லாவுடைய உருவாக்கிய இந்த சாசனம் தான் முதலாவது மனிதனுடைய சாசனம் உலகின் முதலாவது சமூக நல்லிணக்க சாசனம் உலகின் முதலாவது நட்புத்திற்கான சாசனம் இதை அடுத்த ஒரு படிப்பிற்கு முன்னால் நானும் படிக்க அவசியம் இல்லாதவற்றை எல்லாம் படித்து படித்து சமூகத்திலே பிரச்சனையையும் முரண்பாட்டையும் விதைப்பதை விட்டுவிட்டு சமூக நல்லிணக்கத்தை சமாதானத்தை உலக சமாதானத்தை தோற்றுவிப்பதற்கு எல்லா மனிதனுக்குமான உண்மைகளை உத்தரவாதப்படுத்துகின்ற இந்த சல்லம்மாவுடைய செல்வங்களுடைய மதீனா சாதனத்தை நான் நீங்கள் படிக்க கல்விப்பட்டிருக்கோம் மதீனாவை சூழலில் எல்லா கபீலாக்களோடு சமாதான உடன்படிக்கை செய்துள்ளார் நஜரான் வாக்குகளோடு சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள் முன்னர்களோடு சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள் புரட்சி காவிர்களோடு சல்லாஹுலாம் அவர்கள் செய்து கொண்ட சமாதான உடன்படிக்கை தான் உதவியா உடன்படிக்கை குரான் சொல்வது இன்னாம சகநாளகம் முடியினா கத்தி இல்லாத ரத்தம் இல்லாத யுத்தத்திலே நபி அவர்கள் பெற்றுக் மாபெரும் வெற்றி உதவியா யுத்தத்துக்கு கூடாக பெற்ற மக்காவிற்கு அங்கு ரத்தம் செல்லப்படவில்லை எந்த மனிதனுக்கும் இந்த அநீதி படைக்கப்படவில்லை இந்த உதவியா உடன்படிக்கையை பற்றி குருவான் சொன்னது நபியை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கற்று சக்தி இல்லாத வெற்றி யுத்தம் இல்லாத வெற்றி வன்முறை இல்லாத வெற்றி தீவிரவாதம் பயங்கரவாதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற எதற்கும் இடமில்லாத மகத்தான சாத்திக வெற்றி சொல்லலாம் இஸ்லாமிய சகோதரே எனது உருமாக்களை பார்த்து நாய்களை பார்த்து சமூக தலைமைகளை பார்த்து அரசியல் தலைமைகளை பார்த்து இந்த நாடு சொல்கிறதால் அமே அப்பாது இவர்கள் கொள்கையில் நம்பிக்கை என்னோடு முரண்பட்டாலும் இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இவர்கள் நாணயமானவர்கள் இவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள் வாய்மையானவர்கள் இவர்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லுகிற நிலையை நான் நீங்கள் உருவாக்கி சொல்லலாம் என்று சொன்னா என்று போடுங்க அமீன் என்று பட்டம் பெற்ற இந்த சுண்ணா சாதிக் என்று பட்டம் போய்விட்டது என்று சொல்லி பார்க்க சொல்லும் அந்த வேலையிலே செல்லம்மா ஒரு ஒரு கவசம் ஒரு யூரரிடம் அடகு வைக்கப்பட்டிருந்தது ஒரு யூரரிடம் செல்லம்மாவுடைய கவசம் அடகு நல்ல ஒரு பாராட்டினாலும் செஞ்சுப்பார்கள் பயங்கரமான அந்த வேலையிலே உயிர் இருந்த அந்த வேலையிலே ஹிஜரத்தின் போது நபி அவர்களுக்கு மக்காவிலிருந்து மதீனா செல்வதற்கு வழிகாட்டுவதற்காக நபி அவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு முஸ்லிம் அல்ல ஒரு சகாபி அல்ல ஒரு சோழர் அல்ல ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் நபி அவர்கள் நேரத்திலே ஹிஜரத்தின் போது வழிகாட்டுவதற்காக நல்லிணக்கத்தில் பேணியிருக்கிறார்கள் பிறவுடன் எத்தகைய உறவை நபி அவர்கள் பேணியிருக்கிறார்கள் என்று என்று சொன்னார்கள் எல்லாம் என்ன உங்களால் அயாத்தாக்கப்படுகின்றனவா என்று செய்து பார்ப்போம் நபியர்கள் ஒரு நாள் உழைப்பிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு பிரேத ஊர்வலம் செல்கிறது நபி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் சகாபாக்க சொல்கிறார்கள் அல்லாவுடைய இது ஒரு யூதனுடைய சடலம் அதுதான் எழுதி செல்லப்படுகிறது எழுதுகின்ற நபி அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த சடலம் ஒரு தூதருடைய சடலமாக இருந்தாலும் அவர் ஒரு மனித ஆத்மா இல்லையா அதற்குரிய கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லலாம் எத்தகைய மனிதாபிமானம் எத்தகைய பண்பாடு எத்தகைய சமூக நல்லிணக்கம் என்று சிரித்து பார்க்க சகோதரர் முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர் கொடுத்த அன்பன்புகளை சொல்லலாம் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார்கள் கலந்து கலைந்து விடுகிறார்கள் கலந்து கலைவது பிழை ஒதுங்கி ஓரமாவதும் பிழை வெட்டுக்கும் இடையிலே எனது தனித்துவத்தை ஐயத்திலேயே பேடிய நிலையிலே எனது கொள்கையை நம்பிக்கையை உறுதியாக இருந்த நிலையிலே எல்லா மனிதர்களும் நல்ல ஒருவாரம் நாம் தலைப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே ஆயிரம் ஆயிரம் பல லட்சம் அபூர்வாதிகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அபூர்வங்களை உருவாக்காத போதும் அப்பாக்களை உருவாக்காத போதும் பல்லாயிரம் அபூர்வாதிகளை உருவாக்கி இருக்க வேண்டும் பல லட்சம் அபூர்வாதிகளை உருவாக்கி இருக்க வேண்டும் ஆனால் சோழர்களே வாஸ்தவத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பிழையான நடவடிக்கைகள் செயற்பாடுகள் காரணமாக அபூ கூட மாற்றி வருகிறோம் அபூஜர்களை அதிகம் சம்பாதிக்கிறோம் இதிலே நிறைய மாற்றம் தேவைப்படுகிறது சமூக பணிகளிலே எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது மசிதிகளுடைய வாயில்களை முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து பார்ப்பதற்கு சிறந்து விட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த வகையிலே அல்லாவுடனான நல்லுறவை நாம் பேணி பாராட்டுவது போலவே அடுத்த மனிதனோடு நாம் நல்லுறவை பேணி பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் அந்த வகையில் பெற்றோருடனான நல்லுறவு பிள்ளைகளுடனான நல்லுறவு உற்சார் உறவினரான நல்லுறவு அன்றைய அயலவர்களுடனான நல்லுறவு உட்பட முஸ்லிம் சமூகத்துடனான நல்லுறவு பேணப்பட வேண்டும் அதே போல எல்லா உறவுகளும் சமயங்களுக்கு அப்பால் நம்பிக்கைகளுக்கு அப்பால் முரண்பாடுகளுக்கு அப்பால் நல்லுறவு பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் நம்ம தீர்வு அதான் நமது மார்க்கம் அந்த வகையிலே சந்தோஷமாக உள்ளாரா நல்லொரு பேரத்தில் அறியார்களாக என்பதை மாற்றுவானா அல்லாவுடன் நல்லொரு பேரக்கூடியவர்களாக அருள்வானா பெற்றோரோடு நல்லொரு பேரக்கூடிய பிள்ளைகளோடும் உறவினரோடும் அயலவரோடும் ஒரு சமூகத்தோடும் நல்லொரு பாராட்டக்கூடிய மனிதர்களாக அல்லா என்ற என்பதை மாற்றி அருள்வானாக அடுத்த முஸ்லிம் அல்லாத சிறந்த முன்மாதிரிகளாக சிறந்த அடையாளத்தின் எங்களை என்பதை நல்லா ஆட்சியால் கூறுவானாக இந்த நாட்டிலும் இந்த பிராந்தியத்திலும் முழு உலகத்திலும் சாட்சியும் சமாதானம் நல்லுறவு நல் இணக்கமும் மலர அல்லாஹ் செய்து நல்குவானாக